படைக்கலமாக உன் நாமத்து எடுத்து அஞ்சு என்னாவிற்கொண்டே படைக்கலமாக உன் நாமத்து எடுத்து அஞ்சு என்னாவிற்குண்டேன் இடைக்கலமல்லேன் எழுப்பிறப்பும் உனக்காற் செய்கின்றேன் துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி தூநீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சிற்றம்பலத்து அரணே சிற்றம்பலத்து அரணே உன் நாமத்து எடுத்து அஞ்சு படைக்கலமாக என் நாவிற்குண்டே சிற்றம்பலத்து அரணே இடைக்கலமல்லேன் சிற்றம்பலத்து அரணே எழுப்பிறப்பு உனக்கு ஆற்றெய்கின்றேன் சிற்றம்பலத்து அரணே துடக்கிடும் போகேன் சிற்றம்பலத்து அரணே தொழுது வணங்கி தூ நீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிதில்ல சிற்றம்பலத்து அரணே ஆ